இந்த ஒரு விசேஷத்தை சொல்றீங்க இந்த லகாகாரம் இதுவரை சொல்லவே விரோதம் சொல்லலாம் வசுதா அபிஞான எந்த பரமாத்மாவத்தை அடையலாம் அந்த பரமாத்மான இந்த லகாகாரம் இந்த விசேஷத்தை சொல்றது இது அஞ்ஞானேஷ பராமர்சனம் அஞ்ஞானோயும் ஜீவ பராமர்சனம் ஜீவ பிரபு இந்த ஜீவன் சொன்னது ஜீவன் அதோடு நிற்கல ஜீவன் எந்த ஸ்வரூபத்தை அடையலாமோ அந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்காக ஜீவனை பற்றி தெரியும் கிங்கி பரமேஸ்வரூப பரியோகம் ಸಂಪ್ರಸಾರ ಶಬ್ದೋದಿದೋ ಜೀವಃ ಜಾಗರಿಕ ವ್ಯವಹಾರೇ ದೇಹೇಂದ್ರಿಯ ಪಂಜರಾಧಿಕೃತೋ ಭೂತ್ವಾ ತದ್ವಾಹನಾಂಗರೀಣಾಂ ಚ ಸ್ವಪ್ನಾಂ ನಾಡೀಕರಃ ಅನುಭೂಯ සංස්කාරයන අනුපාතය මේ හේවලක තේරෙන ජීවතරාම සහ පරිමේශතරවාදී නූපකරණය අපකාර ආණ්ඩුවේ ඉන්න වාක්‍යෙන් ප්‍රජාපතිගේ ප්‍රජාපතිගේ ආණ්ඩුවේ මේ සම්ප්‍රදායයේ දහර ප්‍රකරණයෙන් ප්‍රජාපති විදියට ධාරවන් විදියට දෙන්නේ ඉරේවා සුදුසුකවටද ජීවි දෙන්න පරමාත්මාව කල කරනවා අන්න පරමාත්මාව සම්ප්‍රදාය සම්බෝධියේ ජීවහා සම්ප්‍රදායනායේ සෝබදන්න ජීවනි යාගනික දේවාලයේ දේහේන්ද්‍ර පංචනාමයේ සෝ විස්වා දේහේ විශ්වයේ சூரியனும் ரெண்டும் சேர்ந்து ஜாகிரதாக்கள் விஞ்ஞானக்காக எல்லாம் இது இந்த சரீரத்தான் நடக்கக்கூடிய பல கர்மாக்களை அவனும் செய்வான் அவனும் கல்யாணம் பண்றாங்க சரணம் இந்த பூர்வம் ஜாகிரகாலத்துல பூர்வ சூழ்நிலை தெரிகிறது வயசுக்கும் அபிமானம் இருந்து சொப்ன காலத்துல சூழ்நிலை அபிமானம் அது எதிர்பார்க்க எதிராகுமான அமைப்பாக இது வந்து ரெண்டு முக்கியமான அவனுக்கு இல்லை சுகுத்தாவதாரம் பரஞ்சோதியும் ஆகாத சந்தியும் பரம்பிரம்மா பரஞ்சோதி அந்த பரம்பிரம்மா அந்த ஆகாசத்துல தான் அகரகர கட்சியும் திகாரியும் அதே ஆகாசத்துக்கு போய் விஞ்ஞான அதாவது ஆத்மவிஷயமான எந்த விசேஷ விஞ்ஞானமும் அவனுக்கு இல்லை ஒன்றும் தெரியாதான் தெரியாதான் சேனரூபேன அனுஷ்டத்திலே ஆத்மா சொரூபம் பிரமாணத்திற்கு அந்த சொரூபத்திற்கு அழைக்கிறான் எதற்கு உபசம்பரத்தில் பரஞ்சோதி ஏன சேனரூபேன அயம் என்பதிலே ஆத்மா அபரவாதம் இவன் குறிப்பிடாத எந்த சொரூபத்தோடு அனுஷ்டித்தார்களோ அந்த எங்களின் அந்த ஆத்மஸ்வரூபம் தான் ஏக ஆத்மாபரதமாக அமைந்திருக்கிறது அந்த ஆத்மஸ்வரூபம் தான் தகராறு இதுக்காக ஜீவனை இந்த உபாதனைக்காக சொல்லலாம் ஜீவத்தின் అందరూ అవకలిపేది பரமாத்மாவாக இருந்தால் அல்பம் வராது ஜீவன அல்பம்னு சொல்லலாம் ஏன்னா அது இருந்தாலே ஆறாம் ஆறாம் ஜீவனத்தை அப்படின்னு ஒரு பேரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அது சொல்லி அது அப்படின்னு சொல்லி ಉದ್ಯೋಗಗಳನ್ನ ಪರಮೇಶ್ವರನಿಗೆ ಆಪೇಕ್ಷಿತಂ ಅಲ್ಪತ್ವಂ ಅವಕಲ್ಪದೆ ಸರಿಯಾಗಿ ಔಪಾಧಿಕமான அல்பத்துவம் இந்த அல்ப பரிமாணங்கிறது பரமேஸ்வரனுக்கும் வரலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லுங்க ಅದ್ಭುತವಲ್ಲ ಸನ್ನಿವೇಶ ನೀಡಿದೆಯನ್ನ ಗಾಳಿ ಎಂಬ ಅದು ಒಂದು ಓಮವನ್ನು ಸರ್ವತ್ರ ತಿಳಿದಿರುವ இந்த கேள்விக்கு அது வேணுமானமா செலவு அந்நியான் அது வந்து அந்நியான் நிலைக்கு பரமாத்மாவுக்கு அந்நியம் வருமா அப்படின்னு கேட்டுட்டு வரலாம் ஆகாரத்திற்கு அல்பதருமானம் சகாரமான அல்பதருமானம் உள்ளது அதே மாதிரி விவாகணி இருந்தா விசாரி விசாரி இருப்பாரா அது எந்த ரூபத்தில் சொல்லியிருக்கோ ஒரு அல்பபெருமானம் சொல்லியிருக்கோம் அந்த பெருமானத்தோட அந்த ஆரம்ப பரமாத்ம ரூபத்தை ஏன் ஞானம் ஞானம்ன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல பரமாத்மாவும் அல்பபெருமானும் ஞானத்துக்கு சொல்லலாம் வாசமா அல்பபெருமானும் சொல்லலாம் அப்படிங்கிற சமாதானம் கிடையாது தயவு இந்த பரிகாரா அனுசந்தாபரிகாரத்தை சொல்லி அதே பரிகாரத்தை தெரிந்து அது மாத்திரம் இல்ல சுந்தரக்காரர் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொன்னா அவர் வேற சமாதானம் நீங்க இதே வாக்கிற்கு அடுத்த வாழ்க்கை கேள்விக்கு பதில் சொல்லணும் இந்த வர வாக்கிற்கு அடுத்த வாழ்க்கை அந்த வாக்கியத்தினாலேயே சமாதானம் கிடைக்கிறதுங்கிறத கட்டிடாரு சொல்றா அல்பத்தும் ஆகாது மாயா යවාන්වා යමාරාජා කරුණේ இது நகராகாரத்துக்கு அல்பமான நம்ம அல்பமானே என்ன இருக்கும்போது கேள்வி வரும்போது அதுக்கு பதில் அந்த ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கீங்க சாமான் வா அகமாக்காரன் சாமான் இந்த ஆதாரம் இருக்கிறது பெரிய இருக்கும் அதே மாதிரிதான் இந்த தகப்பட நாசமும் ஆதாரமும் அவளுக்கா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால பல்வத்தில் இல்லைன்னு கடவுளுடைய வீட்டத்துக்குள்ள இருக்குதுன்னு சொன்னதுனால அல்பமாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அது அல்பத்தும் கிடையாது அப்படிங்கிறது அல்பத்துக்கு நிறுத்தி வந்ததுக்காகத்தான் இந்த வாக்கியம் வந்திருக்கு அதனால இந்த மகாத்மா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இருந்தாலும் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சமாதானம் சொல்லலாம் சொல்லியிருக்காரு சொல்லி இந்த மாதிரி அநேக இடத்துல வரும் சூத்திரக்காரர் சுருக்கமாக சொல்லுவார் அது வியாக்கியானம் பண்ணுங்க அடுத்தபடியா இங்கே கூட இருக்கு ஒரு விஷயம்